நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மாம்பழ பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் மாம்பழம் ஒன்று குழைந்த சாதம் கால் கப் சர்க்கரை கால் கப் பால் மூணு டம்ளர் பாதாம் தேவையான அளவு குங்குமப்பூ தேவையான அளவு ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் செய்முறை நம்ம குழந்த சாதம் ஒரு கால் கப் எடுத்துப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி காய வைப்போம் பால் காயம் வந்து இந்த சாதம் குழஞ்ச சாதம் வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா அந்த பாலும் இந்த சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே மாம்பழத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருவோம் பாதாம் சீவி வச்சிடலாம் இது நல்லா இந்த சாதமும் பால் நல்லா மிக்ஸ் ஆகி தலை தலைன்னு கொதித்த உடனே அதில் சர்க்கரை தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை கரைஞ்சதும் குங்குமப்பூ ஏலக்காய்த்தூள் பாதாம் சிவினது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு மாம்பழ பீஸை மேலே அப்படியே அந்த சூட்லேயே போட்டுட்டு கலந்து விட்டோன்னா சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மாம்பழ பாயசம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்